டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் ஓஆர்ஜியுடன் இணைந்திருங்கள் நேர்கள் அனைவருக்கும் இடைய வணக்கங்கள் இடைந்திருப்பது இது ஆரூர் கலைக்கூடம் நிகழ்ச்சியோட இணைந்திருந்து அருமையான பாடல்களையும் கருத்துக்களையும் அற்புத படைப்புகளையும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தொகுத்து வழங்குகின்றன ஆரூர் கலைக்கூடம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் ஜோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் அரிச்சிரா பகர் ஐவராலாட்டுண்டு சுருச்சிராது நெஞ்சே ஒன்று சொல்ல கேள் திருச்சிரா பள்ளி என்றாலும் தீவினை நறுச்சிராது நடக்கும் நடக்குமே எல்லாம் அல்ல தாய்மானவ சுவாமி அருளினால் பிரதோஷ மகிமை என்பதை நாம் அனுபவிக்க இருக்கிறோம் சனாதன தர்மம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய இந்து மதத்திலே வைதிகமாக ஆறு பிரிவு பேசப்படுகிறது விநாயக பெருமானை முழுமுதற் கடவுள் என்று வழிபடக்கூடிய காணபத்திரம் முருகப்பெருமானே முழுமுதற் கடவுள் என்று வழிபடக்கூடிய கௌமாரம் சூரியனே முழுமுதற் கடவுள் என்று வழிபடக்கூடிய சௌரம் நாராயணனே பரமான்மா என்று வழிபடக்கூடிய வைணவம் அம்பாளே முழுமுதற் கடவுள் என்று வழிபடக்கூடிய சாக்தம் அதை போல சிவபெருமானே முழுமுதற் கடவுள் என்று வழிபடக்கூடியது சைவம் இந்த சைவ சித்தாந்தத்தில் பல வகை பேசப்படுகிறது அதில் எத்தனை வகை முன்னோர்கள் பல வகுத்திருக்கிறார்கள் அதிலே சொல்லுகிறார்கள் இதில் ஊர்துவ சைவம் அனாதி சைவம் ஆதி சைவம் மகா சைவம் வேத சைவம் அபேத சைவம் அந்தா சைவம் குணசைவம் நிர்குண சைவம் அத்வைத சைவம் யோக சைவம் ஞான சைவம் அணுசைவம் கிரியா செய்வம் நாலுபாத செய்வம் வீர செய்வம் சுத்த செய்வம் என்று பல திறத்தில் பேசப்படுகிறது இதில் அத்வைத சைவம் பிற்காலத்திலே பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியவில்லை காரணம் உருவ வழிபாட்டை ஒத்துக்கொண்டதனால் இந்த உருவ வழிபாட்டை பிரகடனம் செய்தவர்கள்தான் அனைத்து ஞானிகளும் அதிலே லிங்க ரூபமாக சிவபெருமானை வழிபாடு பண்ணுவதும் நடராஜ பெருமானை வழிபாடு செய்வதும் தான் அதில் இந்த சைவத்திலே சிதம்பரம் தான் பிரதானமானது கோயில் என்றால் சைவர்களுக்கு சிதம்பரம் அந்த கோயிலிலே நாட்டியமாடக்கூடிய நடராஜ பெருமான் இவர் எந்த சிவாலயத்திலும் இருப்பார் அந்த நடராஜ பெருமானை ஒரு தடம் நாம் சேவித்தால் போரும் அந்த ஒரு தடவை சேவிப்போமையானால் அந்த சிவபெருமானுடைய திருவடியிலேயே நாம் இருக்கலாம் என்று சைவ சித்தாந்தம் பறை சாற்றுகிறது இந்த சைவ சமயத்தில் துண்டாற்றிய சைவ சமய குறவர்கள் நாலு பேர் அதில் திருநாவுக்கரசு சுவாமிகள் ஒவ்வொரு ஸ்தலமாக சென்று உழவார பணி செய்தவர் அவரிடத்திலே ஒருவர் கேட்கிறார் அறுபது வயசானவர் திருநாவுக்கரசு சுவாமிகளே எனக்கு அறுபது வயதாகிவிட்டது நான் சொர்க்கம் போவேனா நரகம் போவேனா அல்லது சிவகதி அடைவேனா என்று கேட்கிறார் அதற்கு திருநாவுக்கரசு சுவாமிகள் சொல்லுகிறார் நீங்கள் சொர்க்கம் போவீர்களா நரகம் போவீர்களா சிவகதி அடைவீர்களா என்று சொல்வதற்கு எனக்கு தகுதி இல்லை ஆனால் எந்த பாதையில் போய்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்ல முடியும் என்றார் நான் சில கேள்விகள் கேட்கிறேன் அதற்கு பதில் சொல்லுங்கள் அந்த பதிலை வைத்துத்தான் சொல்ல முடியும்னர் தாங்கள் இந்த அறுபது வயதிலே அந்த ஓம் நமச்சிவாயா என்ற ஐந்தெழுத்தை உள்ளம் உருகி ஓதி இருக்கிறீர்களான்னு கேட்கிறார் ஞான சம்பந்தராகத்தான் சொல்றார் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உயிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே திருநாமம் ஐந்தெழுத்தும் செப்பாராகில் இந்த பஞ்சாட்சரத்தை ஜெபித்திருக்கிறீர்களா அறுபது வயதில் பெரியவரே என்று கேட்கிறார் அதற்கு அந்த அறுபது வயது முதியவர் சொல்றார் அதையே நான் இப்பொழுதுதான் கேட்கிறேன் அறுபது வயதை வீணாக்கி விட்டீர்களே அந்த சிவபெருமானுடைய பெருமையினை தர்க்கவாதம் செய்கிறார்களே சிவபெருமானுடைய லீலையை பற்றி பேசுகிறார்களே அந்த லீலா வினோதன் பெருமையை போய் கேட்டிருக்கிறீர்களா இங்கேனும் நல்ல பிரசங்கம் கேட்டிருக்கிறீர்களா என்றார் தீவண்ணர் திறம் ஒருக்கால் பேசாராகில் இந்த இறைவனுடைய பெருமையை பேசி இருக்கிறீர்களா என்று கேட்கிறார் பேசியது இல்லையே கேட்டதில்லை என்றார் பேசானாலெல்லாம் பிறவானாள் என்று இதே திருநாவுக்கரசு சுவாமிகள் தான் கூறியிருக்கிறார் அது மட்டுமல்ல சரி என்றாவது கோயிலுக்கு போய் வலம் வந்து பிறகு உணவு உட்கொண்டிருக்கிறீர்களா ஒரு காலம் அந்த ஒரு நாளாவது சிவபெருமான் ஆலயத்திற்கு போயிருக்கிறீர்களா நான் சென்றதில்லை அல்லது சாப்பிடுவதற்கு முன்னால் அவன் திருவடியிலே ஒரு பூவை அர்ச்சித்து விட்டு சாப்பிட்டு இருக்கிறீர்களா அதுவும் செய்யவில்லை என்றான் பெரியவரே அறுபது வயதை இப்படி வீணாக்கி விட்டீர்களே நீங்கள் உங்களுடைய பாட்டனார் நெற்றியிலே திருநீர் பூசியிருப்பார் தகப்பனார் பூசியிருப்பார் மூத்த சகோதரன் பூசியிருப்பார் தாய்மாவன் பூசியிருப்பான் இதை பார்த்தாவது நீங்கள் நெற்றியிலே திருநீர் பூசியிருக்கிறீர்களா என்று கேட்கிறார் அதுவும் செய்ததில்லை என்று சொல்லுகிறார் அப்பர் கண்ணிலே நீர் வடிக்கிறார் திருநாமம் ஐந்தெழுத்தும் செப்பாராயில் தீவன்னர் திறமொருக்கால் பேசாராகில் ஒரு நாளும் திருக்கோயில் சூடாராயில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டு உண்ணாராயில் அருநோய்கள் கிட வெந்நீர் அணியாராயில் அழியற்றாரே பிறந்தவாறு ஏதோ என்று பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இருக்கின்றீரே நீங்கள் உயிரை விடப்போவது சொர்க்கம் நரகத்துக்கு மட்டுமல்ல திரும்ப திரும்ப இந்த பிறவி எடுத்து இந்த பூ உலகத்திலே கஷ்டப்படுவதற்கென்றே பிறக்க இருக்கிறீர்களே பட்டினத்தாரும் இதைத்தான் சொல்றார் இந்த உலகத்திலே நாம் எத்தனை பிறவி எடுத்தோம் என்று தெரியவில்லையே அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ கேட்கிறார் பட்டினத்தார் எனக்கு பிறவி வேண்டாம் என்று பாடுறார் இந்த சைவ சித்தாந்த மேதை என்ன சொல்றார் மாசா உடல் சலித்தாள் நல்வினையேன் கால் செலித்தேன் வேதாவும் கை செலித்து விட்டான் நாதா திரு இருப்பையூர் வாழ் சிவனே இன்னமோர் அன்னை கருப்பை ஊறாமல் கா இன்னொரு கர்ப்பவாசம் வேண்டாம் என சொல்லுகிறார் எவ்வளவு பெரிய ஞானிகளும் என்ன கேட்கிறார்கள் எனக்கு இனி பிறவி வேண்டாம் அந்த பிறவி கூடாது என்றுதான் கேட்கிறார்கள் மீண்டும் மீண்டும் பிறவா நிலை வேண்டும் அப்பொழுது எப்படி நடக்கும் அது இறைவனுடைய நாமாவை சொல்ல வேண்டும் திருநாவுக்கரசு சுவாமிகள் சைவ சித்தாந்தத்தில் இந்த வகை சொன்னாரே நாமாவை சொல் அல்லது கோயிலுக்கு போ ஒரு பூவை எடுத்து போடு நெற்றியிலே திருநீர் அணிந்து கொள் இறைவனுடைய அடியாருக்கு தொண்டு செய் கோவிலுக்கு தொண்டு செய் என்று தர்மத்தை வகுத்து வைத்திருக்கிறார்கள் பற்பல ஆலயங்களை கட்டி வைத்திருக்கிறார்கள் இதைத்தான் இந்த காலத்திலும் ஒத்துக்கொள்கிறார்கள் இவ்வளவு பெரிய ஆலயம் எதற்கு ஒவ்வொரு ஊரிலும் கட்டி வைத்திருக்கிறார்கள் ஒரு ஆலயத்தை நாம் வலம் வருவோமே ஆனால் கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் நாம் நடந்தது வந்துவிடும் இன்னைக்கு சக்கர வியாதி இருக்கு பிபி இருக்கு அந்த வியாதி இருக்கு என்று சொல்லுகிறார்கள் டாக்டர்கிட்ட போனா என்ன சொல்றான் கைய பிடிச்சி காலையில அஞ்சு கிலோமீட்டர் சாயந்தரம் அஞ்சு கிலோமீட்டர் நடன்னு சொல்றான் அந்த காலத்துல வாழ்ந்தவர்களுக்கெல்லாம் சுகர் இருந்ததா பிபி இருந்ததா இல்லையே ஏன் சிவாலயம் பெருமாள் கோயில் என்று பிரதட்சணம் செய்தார்கள் ஆக எந்த நேரத்தில் பிரதட்சணம் செய்தார்கள் எப்பொழுது வழிபட்டார்கள் எப்பொழுதுமே வழிபட்டார்கள் அந்த இறைவனுடைய பெருமையை எப்பொழுதெல்லாம் கேட்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் சொல்ல வேண்டும் என்றால் நாம் எப்பவுமே நினைக்க வேண்டும் காரைக்கால் அம்மையார் அவரிடத்திலே சிவபெருமான் கேட்கிறார் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று பிறவி கூடாது என்றார் மீண்டும் பிறந்துட்டா என்ன பண்றதுன்னு கேட்கிறார் அதற்கு அம்மையார் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா இரவாத இன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவாணியாடும் போது உன்னடியின் கீழ் இருக்க வேண்டும் உன்னுடைய திருவடியிலே இருக்க வேண்டும் நடராஜ பெருமானே நீ நாட்டியம் ஆடுகிறாயே நீ நாட்டியம் ஆடுவதற்கு ஏற்ப நான் பாட்டு பாடிக்கொண்டு உன் திருவடியிலே இருக்க வேண்டும் என்றார் வில்லிபுத்தூரார் பாரதத்திலே சொல்லுகிறார் நாரத மகரிஷி சங்கீதம் பாடுகிறாராம் எப்படி பாடுகிறார் நடராஜ பெருமான் நாட்டியம் ஆடுவதற்கு ஏற்ப சங்கீதம் பாடுகின்ற ஆற்றல் படைத்தவர் என சொல்லுகிறார் வில்லி அந்த எம்பெருமான் நாட்டியம் ஆடுகிறானே யான் புரிந்த சவமுலையில் யாரே புரிந்தார் மான் புரிந்த திருக்கரத்து நதிவேணி மங்கை வாகன் தான் புரிந்த திருக்கூத்துக்கு இசைய மகிழ்ந்து இசை பாடும் தத்துவ ஜான் அந்த நாரச மகரிஷி நடராஜ பெருமான் நாட்டியம் ஆடுவதற்கு ஏற்ப சங்கீதம் பாடுபவர் அதனால் நமக்கு அந்த பக்தி வேண்டும் எப்பொழுதுமே இறைவனையே தியானம் செய்து கொண்டிருக்க வேண்டும் சதா சர்வகாலமும் அவனையே நாம் பாட வேண்டும் அவனுடைய நாமாவை சொல்ல வேண்டும் அந்த சைவ சித்தாந்தத்திலே பல வகையான பக்தி பேசப்படுகிறது அதில் சிவராத்திரி விரதம் சோமவார விரதம் கேதாரமா கௌரி விரதம் என்று பற்பல விரதங்கள் இருக்கிறது பல சிவாலயங்கள் எல்லா ஆலயத்திலும் சென்று நாம் வழிபட வேண்டும் அதில் குறிப்பாக இந்த பிரதோஷம் என்பது இருக்கிறதே அதை நாம் பகவானை எப்படி வணங்க வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் பிரதோஷம் என்றாலே குற்றமுள்ள நேரம் என்ற அர்த்தம் தோஷம் அதை வர்ணிப்பது பிரதோஷம் அது எது குற்றமுள்ள நேரம் பூலோகத்திலே நாம் எப்பொழுது பிறந்து விட்டோமோ எல்லா நேரமும் குற்றம் உள்ளதுதான் இருபத்தி நாலு மணி நேரத்திலே மனிதன் இருபத்தி நாலு மணி நேரமும் தவறு செய்து கொண்டிருக்கிறான் இதில் ஆண்டவனை எப்பொழுது நினைப்பது எப்பொழுதும் நினைக்க வேண்டும் நாம் உறங்குகின்ற நேரம் போக உண்ணுகின்ற நேரம் போக நாம் உண்பதற்கும் உறங்குவதற்கும் உடை உடுத்துவதற்கும் நாம் பொருள் ஈட்டுவதற்காக தொழில் செய்கிறோமே உத்தியோகம் போகிறோமே இந்த நேரமெல்லாம் போக நாம் ஆண்டவனை நினைக்க வேண்டும் அப்படி பார்ப்போமையானால் சிறிது நேரம் கூட நமக்கு கிடைக்காது அதனால்தான் இரவிலே தூங்குகிறோமே உயிர் போனதுக்கு சமானம் பொழுது விடிந்து எழுந்திருக்கிறோமே இன்னொரு பிறவி இதைத்தான் வள்ளுவரும் சொல்றார் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு இதற்கு நடுவிலே நாம் பகவானை வழிபட வேண்டும் இந்த பிரதோஷம் என்பது ஏதோ பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வருகிறதே அது மட்டுமல்ல தினந்தோறும் பிரதோஷம் உண்டு அந்த மாலை பொழுதிலே பிரதோஷ காலம் என்று பெயர் அதற்கு பெயர் நித்திய பிரதோஷம்னு பெயர் தினந்தோறும் சந்தியா காலத்தில் மாலையிலே நாலரை மணி முதல் ஆறரை மணி வரை இருக்கக்கூடிய காலம் அப்போது சிவபெருமான் பார்வதி தேவி தாயாரோடு நந்தி பகவானையும் வணங்குவது தினந்தோறும் அந்த பிரதோஷ காலத்திலே நாம் வணங்குவோமையானால் மறுநாள் நமக்கு எந்த விதமான துன்பமும் வராமல் காக்க வேண்டும் ஈசனே நான் எத்தனையோ பாபம் செய்திருக்கிறேன் இந்த பாபத்திலிருந்து என்னை நீக்குவாய் அப்பொழுது பலருக்கு சந்தேகம் வரும் நாம் தினந்தோறும் வணங்கி விட்டால் போய்விடுமா பாவம் போகுமா அல்லது வர கஷ்டம் நீங்குமா பல பேர் கஷ்டப்படுகிறார்களே என்று கேட்பார்கள் இது விதண்டாவாதம் செய்யலாம் ஆனால் நாம் பகவானிடத்திலே விண்ணப்பம் செய்கிறோம் எப்படி ஒரு உத்தியோகத்திற்கு விண்ணப்பம் செய்யு சொல்றார் அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது அந்த அதிகாரி கையில் இருக்கு அது மாதிரி சிவபெருமானிடத்திலே நாம் விண்ணப்பம் செய்கிறோம் நான் மகா பாவி நாம் செய்த பாவத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும் அருணகிரிநாதன் சொல்றார் பல துன்பம் உழன்று கலங்கிய பொடியன் சிறியன் கொலையன்கிறார் நான் மகா பாபி ஞானிகளெல்லாம் பாருங்கள் நான் பாபம் செய்தவன் நான் பொல்லாதவன் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் ஏனென்றால் நாம் இந்த சரீரத்தை எடுத்திருக்கிறோம் எப்பொழுது நமக்கு துர்குணம் வரும் எப்பொழுது துர்நடத்தை ஏற்படும் எப்பொழுது தவறு செய்வோம் என்றெல்லாம் நமக்கு தெரியாது எப்பொழுது வேண்டுமானாலும் ஒருவன் இடறிவிடக்கூடிய காலம் அதனால்தான் தினந்தோறும் நாம் ஆண்டவனை வழிபாடு செய்ய வேண்டும் அதனால்தான் நித்திய பிரதோஷம்னு பேரு அந்த பிரதோஷம் அந்த காலத்திலே குற்றமுள்ள நேரத்திலே வழிபடுவோமையானால் நம்முடைய குற்றங்கள் நீங்கும் பாபங்கள் நீங்கும் அதற்கு பிறகுதான் இந்த பட்ச பிரதோஷம் அந்த சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சத்திலே அந்த திரியோதசி திதியிலே போய் வரக்கூடிய அந்த நல்ல நேரத்திலே நாம் வழிபாடு செய்வது அதன் பிறகு மகா பிரதோஷம் இந்த பிரதோஷத்திலே பல வகை இருக்கிறது அதில் மகா பிரதோஷம் என்பது சனிக்கிழமையும் திரையோதசி திதியும் சேர்ந்து வரக்கூடியது இதில் நாம் சிவாலயம் சென்று பிரதோஷ காலத்திலே அபிஷேகம் ஆராதனம் செய்வோமையானால் அது மிகவும் சிறப்பான வழிபாடு அதற்கு பிறகு திவ்ய பிரதோஷம்னு பேரு இந்த பிரதோஷ தினத்திலே ரெண்டு திதி சேர்ந்து வரக்கூடியது அது துவாதசி திதி திரையோதசி திதி அல்லது திரையோதசி சதுர்தசி ரெண்டும் சேர்ந்து வரக்கூடியது திவ்ய பிரதோஷமாகும் இந்த திவ்ய பிரதோஷம் வருஷத்துல சில சமயம்தான் வரும் இந்த திவ்ய பிரதோஷத்துக்கு மரகத லிங்கத்துக்கு போய் அபிஷேகம் ஆராதனம் செய்யணும் இந்த மரகத லிங்கம் எங்க இருக்குன்னா திரு ஈங்கோய் மலையின் இருக்கு இந்த திருச்சி மாவட்டத்துல அங்க மரகத லிங்கம் மரகதம்னா பச்சை அந்த லிங்கத்தை வழிபட்டவர் அகஸ்திய மகரிஷி அவர் ஈ வடிவத்தில் போய் இந்த சிவபெருமான வழிபட்டார் அதனால்தான் அதற்கு பேர் திரு ஈங்கோய் மலை அது இப்ப திருவேங்கி மலைன்னு மருவி வந்து விட்டது அந்த ஈ வடிவத்திலும் போய் ஆண்டவனை வழிபாடு செய்தார் அகஸ்திய மகரிஷி சைவ சித்தாந்தத்தை நிறுவியவர் காவிரியை குணர்ந்தவர் அப்பேற்பட்ட மகரிஷி ஈ வடிவத்திலே போய் சிவபெருமானை வழிபட்ட ஸ்தலம் அந்த திரு ஈங்கோய் மலை அங்க போய் நாம் பிரதோஷத்திலே வழிபாடு செய்வோமையானால் அங்க அபிஷேகம் ஆராதனம் செய்வோமையானால் அவ்வளவு சிறப்பு அதுக்கப்புறம் தீப பிரதோஷ வழிபாடு இது என்ன பிரதோஷம்னு கேட்கலாம் சனிக்கிழமை திரையோதசி திதி வருகின்ற மகா பிரதோஷத்தில் முறையாக விரதம் இருக்கணும் பிரதோஷ காலத்தில் சிவாலயம் முழுவதும் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி அந்த விளக்கேற்றுகின்ற பொழுது நம்மிடத்திலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும் அப்படி அந்த சிவபெருமானை பார்வதி தேவியோடு சேர்ந்து நாம் வழிபாடு செய்ய வேண்டும் சப்தரிஷி பிரதோஷம்னு ஒரு பிரதோஷம் அந்த பிரதோஷம் என்ன பிரதோஷம்னு கேட்கலாம் நீங்கள் எல்லாரும் அபயம்னு பணிந்தவனை சிவபெருமான் பிரதோஷ காலத்தில் பூஜை முடிந்தவுடனே அவனே கொண்டு வந்து விடுகிறான் அதிலே அந்த நட்சத்திர கூட்டத்திலே பார்க்கலாம் மழை காலங்களில் இருக்காது அந்த சப்தரிஷி மண்டலம் ஒய் வடிவத்தில் இருக்கும் கூட்டமாக இருப்பார்கள் அந்த ரிஷிமார்கள் சாதுக்கள் எப்பொழுதும் ஒத்துமையாக இருப்பார்கள் நமக்கு அபயம் அளிக்கிறார்கள் அந்த சப்தரிஷிகளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடியது அந்த சப்தரிஷி பிரதோஷம் அப்புறமா ஏகாட்சர பிரதோஷம்னு ஒண்ணு இருக்கு வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டும் வரக்கூடிய மகா பிரதோஷத்தை ஏகாட்சர பிரதோஷம் இந்த ஒரு தடவை தான் வரும் அன்றைய தினம் சிவாலயம் சென்று பிரணவ மந்திரத்தை சொல்லி பெரியோர்களை சொல்ல சொல்லி நாம் அதை சொல்ல வேண்டும் அப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அர்த்தநாரி பிரதோஷம்னு இருக்கு வருஷத்துக்கு ரெண்டு தடவை வரக்கூடிய மகா பிரதோஷம் அப்படி வறுமையானால் அதுக்கு அர்த்தநாரி சிவபெருமானுக்கு பேரே அர்த்தநாரி அந்த அர்த்தநாரி தடைப்பட்ட திருமணம் நீங்கும் அது மட்டுமல்ல பிரிந்திருக்கிற தம்பதிகள் ஒன்று கூடுவார்கள் அப்படி நாம் இறைவனை உள்ள அன்போடு உருக வேண்டும் இகபர சௌக்கியம் நமக்கு வேண்டும் இகலோகத்திலும் ஒரு மனிதன் கேமமாக இருக்க வேண்டும் பரத்திலும் இருக்க வேண்டும் திகரண பிரதோஷம்னு ஒரு பிரதோஷம் இது வருஷத்துக்கு மூன்று முறை வரக்கூடியது அந்த மகா பிரதோஷம் இது மூணு தடவை வந்தால் அந்த அஷ்டலட்சுமியும் நம்மை தேடிக்கொண்டு வந்து விடுவார்கள் பிரம்ம பிரதோஷ வழிபாடுன்னு இன்னொரு பிரதோஷம் ஒரு வருஷத்துல நான்கு மகா பிரதோஷம் வந்தா அதுக்கு பேர் பிரம்ம பிரதோஷ வழிபாடு இந்த பிரம்மாவுக்கு சாபம் போனது இங்க திருவண்ணாமலையில அருணாச்சலம்னு சொன்னாலே போரும் நினைச்ச இடத்திலேயே முக்தி தரக்கூடிய அந்த சிவபெருமான் அதனால அக்ஷர பிரதோஷ வழிபாடு ஒரு வருஷத்துக்கு அஞ்சு தடவை வரக்கூடியது இந்த மகா பிரதோஷம் சிவபெருமானுடைய திருநாமா ஐந்தெழுத்து அந்த ஐந்தெழுத்தை உணரத்தக்கூடியது தாருகவனத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகள் அகந்தையினால் எம்பெருமானிடத்திலே புலி முதலீவுகளை ஏவினார்கள் அதையெல்லாம் அவரே ஏற்றுக்கொண்டார் பிட்சாடனராக வந்து ஆனால் இந்த பஞ்சாட்சரத்தை உணர்த்தக்கூடிய அந்த ஐந்து மகா பிரதோஷத்தை அனுஷ்டிப்போமையானால் நமக்கு அக்ஷர பிரதோஷம் இந்த அக்ஷரங்கள் இருக்கிறதே நல்ல கல்வி வரும் நன்கு படிப்பார்கள் இறைவனுடைய கருணை நமக்கு மிக மிக முக்கியமானது அதன் பிறகு இந்த உலகத்திலே சஜ்ஜ பிரபா பிரதோஷ வழிபாடுன்னு ஒரு வழிபாடு ஒரே வருஷத்துல ஏழு தடவை வரக்கூடியது அந்த ஏழு தடவை வரக்கூடிய பிரதோஷம் இருக்கிறதே அதை வழிபாடு செய்ய வேண்டும் ஆனால் கந்த பிரதோஷ வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கு அது ஆறு தடவை வரக்கூடியது அந்த பிரதோஷம் எப்படி என்றால் சனிக்கிழமை திரையோதசி கிருத்திகா நட்சத்திரம் சேர்ந்து வறுமையானால் அதுக்கு பேர் கந்த பிரதோஷம் முருகப்பெருமான் அவன் சுவாமிநாதனாக சுவாமி மலையிலே இருந்து சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ணது பிரணவத்தை இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் தெய்வத்திலே பேதம் கிடையாது நமக்கு நல்வழி காட்டுவதற்காக ஒரு ஒரு ரூபத்தை தரித்து வருகிறார்கள் நாம் நமக்கு எது உகந்ததோ நம்முடைய மனதிற்கு அதை எடுத்து வழிபாடு செய்கிறோம் பிறகு அஷ்டதிக் பிரதோஷ வழிபாடு எட்டு திக்குகளும் உள்ளன எட்டு திக்கையும் இந்திரன் யமன் நிறுத்தி அக்னி வாயு குபேரன் ஈசான்யன் வருணன் என்று எட்டு பெயர்கள் அரசாட்சி செய்கிறார்கள் அதனால் மக்கள் தினமும் இவர்களை வணங்க வேண்டும் இந்த எட்டு பிரதோஷம் ஒரு வருஷத்திலே வறுமையானால் அதை வழிபாடு செய்வோமையானால் இவர்களுடைய கிருபை நமக்கு தேடி வரும் நவகிரக பிரதோஷ வழிபாடு ஒன்பது மகா பிரதோஷம் வறுமையானால் நவகிரக தோஷமும் போய்விடும் என்பது சைவ சித்தாந்தம் இந்த ஒன்பது பிரதோஷம் என்பது எப்படி வரும் சனிக்கிழமை திரையோதசி எல்லாம் சேர்ந்து வரக்கூடியது அது வருடத்திலே ஒன்பது முறை வந்தால் நாம் கொடுத்து வைத்தவர்கள் அந்த சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு அரிதிலும் அரிது ஒரு வருடத்திலே பத்து மகா பிரதோஷம் வரக்கூடியது இதற்கு பேர் துத்த பிரதோஷ வழிபாடுன்னு பேர் இந்த பத்து பிரதோஷத்தை ஒருவன் வழிபடுவானேயானால் ஊமை பேசுவான் நுண்டி மலையை தாண்டுவான் அப்பேற்பட்ட கருணாமூர்த்தியவன் கருணை கடல் அந்த சிவபெருமான் அவனுடைய நாமாவை ஒருவன் சொல்லி வழிபாடு செய்வானேயானால் இந்த பிரதோஷ காலத்திலே நீங்கிவிடும் ஆனால் தான் நம் உயிர் பிரிகின்ற பொழுது அவன் நாமாவை சொல்ல முடியாது ஒரு ஒரு பிரதோஷத்திலும் போய் சொல்லிவிடுவோமே ஆனால் நமக்கு அந்த இறைவன் வந்து பிரத்யமாக காட்சி அளிப்பான் எல்லோரும் கேட்கிறார்கள் எப்பொழுது சொல்ல வேண்டும் என்று எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்லலாம் அம்பு கங்கையனிந்தரன் அன்பர் மன்னம் வல்லர் சம்பு கபாலியை நம்பி கட்ட வைத்தவரையா உமை நாயகனை திருமயிலையின் இறைவனை நம்பி கெட்டவரவரையா வரையா இடமேல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இந்த இறைவனை வணங்கணுமா என்றெல்லாம் கேட்பார்கள் ஆனால் அந்திம காலத்திலே நாம் எமன் வந்து நிக்கிற போது சொல்ல முடியாது அந்த சமயத்திலே எமன் கேட்பான் பிரதோஷத்திற்காவது போனையா நீ சிவனை வழிபட்டையா என்று கேட்பான் அந்த அந்திம காலத்திலே நமச்சிவாயா சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஒரு ஒரு பிரதோஷத்திலும் சொல்லி இருந்தால் தானே அப்ப சொல்ல முடியும் ஒன்றும் பயனில்லை என்று உணர்ந்த பின்பவர் உண்டென்பார் ஒவ்வொரு மனிதனும் ருணாளின் நிலையை துவதுருதி இதை உணர்ந்தார் அன்று செயலிழந்து வரும் பொழுது சிவன் பெயர் நாவில் பாராதே ஆதலினால் மனமே இந்த சிவன் நாமமும் சொல்லி பழகு உன்னை நம்பி கட்டவரவரையா உமை நாயகனை திருமயிலையின் இறைவனை சிவபெருமானுடைய நாமாவை எப்பொழுது வேண்டுமானாலும் ஜபிக்கலாம் அதைத்தான் இந்த அடியவர் சொல்லுகிறார் யமன் வரும்பொழுது சொல்ல வேண்டும் என்றால் இப்பொழுதே சொல்ல வேண்டும் ஆக இந்த கஷ்டம் என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் வரும் யமன் வருகின்ற பொழுதுதான் என்று அர்த்தம் அல்ல இவ்வளவு பிரதோஷத்தை நாம் பார்த்தோமே இந்த பிரதோஷங்கள் எப்பொழுது வந்தது இந்த பிரதோஷ வழிபாடு எப்பொழுது வந்தது ஏன் வந்தது இதை முதலில் வழிபட்டது யார் என்றெல்லாம் முன்னோர்கள் பேசியிருக்கிறார்கள் அந்த பிரதோஷத்தை நாம் ஏற்றுக்கொண்டு செயலாற்ற வேண்டும் என்றால் அதற்கு ஒரு புராணத்திலே ஒரு சான்று இருக்கிறது அந்த புராணம் சொன்னால்தான் நாம் கேட்போம் இல்லை என்றால் கேட்க மாட்டோம் சிவபுராணம் இருக்கிறது சிவரகசியம் இருக்கிறது பாகவதம் இருக்கிறது பாகவதத்திலும் சிவபெருமானுடைய பெருமையை பறக்க பேசி இருக்கிறார்கள் அந்த சிவபெருமான் ஆடல் அரசனாக வந்து சிதம்பரத்திலே நாட்டியமாடி பூலோகத்திலே சைவ சித்தாந்தத்தை நிலைநாட்டியவன் எல்லோருக்கும் கருணை செய்கின்ற கருணாமூர்த்தி இதில் நாம் ஏன் நந்தியை வழிபாடு செய்ய வேண்டும் சிவாலயத்தில் அப்போது பிரதோஷ காலத்திலே முழு பிரதட்சிணம் செய்ய வேண்டுமா அல்லது பாதியாக பிரதட்சிணம் செய்ய வேண்டுமா என்று பலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது எப்படி பிரதட்சிணம் செய்ய வேண்டும் ஏன் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் இந்திராதி தேவர்களுக்குள் அந்த ராட்சசர்களுக்கும் சண்டை வந்தது இது புராணத்திலே பார்ப்போமேயானால் அடிக்கடி இந்த யுத்தம் நடக்கும் அந்த தேவர்களும் அசுரர்களும் அண்ணன் தம்பி இந்த உலகத்துல எப்பவுமே அண்ணன் தம்பி தான் சண்டை போட்டுக்குவான் அதனால்தான் ஒரு வசனம் சொல்லுவான் சண்டை போடுறதுக்காவது ஒரு தம்பி வேணும்னா ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரனோட சண்டை போட்டா அவன் தண்டிச்சுடுவான் சகோதரனோட சண்டையிட்டாதான் அவன் சகித்துக் கொள்வான் அதனால் அந்த தேவர்களும் அசுரர்களும் சண்டையிட்டார்கள் இந்த சண்டை வந்தது இந்த இந்திரன் ஒரு தடவை பெரிய விழா எடுத்தான் ஸ்ரீமன் நாராயணன் மத்தியாவதாரம் எடுத்தான் என்று அதை கொண்டாட அப்ப அந்த துர்வாச மகரிஷி வந்தார் மாலையோடு அவனை பாராட்டுவதற்கு மகாலட்சுமி கொடுத்த மாலையை அவன் தோட்டியால் வாங்கினான் இதை பார்த்த உடனே துர்வாசர் கோபம் வந்து சபித்தார் அடே தேவேந்திரா ஐராவதத்தின் மீது உட்கார்ந்து கொண்டு இந்த ரிஷியை அவமதித்து விட்டாயே உன்னுடைய இந்திர பதவி போய்விடும் உன்னுடைய சங்க பதும பதுமநிதி எல்லாம் சமுத்திரத்திலே போய் விழுந்துவிடும் இந்திராதி தேவர்கள் நீங்கள் ராட்சசர்களாக கடவுது உன்னுடைய ஐராவதம் என்ற இந்த யானை காட்சி யானையாக கடவுது என்று சபித்தார் அவா எல்லாரும் காலிலே விழுந்தார்கள் முன்னோர்களை எப்பொழுதுமே பெரியோர்களை விரோதம் செய்து கொள்ளக்கூடாது எவ்வளவு பெரிய பதவி வந்தால் என்ன புகழ் வந்தால் என்ன அந்தஸ்து வந்தால் என்ன பணிவு வேண்டும் வள்ளுவர் சொல்றார் எல்லாருக்கும் தேவை பணிவுனர் எல்லாருக்கும் நன்றா பணிதல் அவர் உள்ளம் செல்வர்க்கே செல்வம் தகை இந்த உலகத்துல பணிவு இல்லேன்னு சொன்னா அவன் முன்னேற முடியாது திருஞான சம்பந்தருடைய பல்லக்க திருநாவுக்கரசு சுவாமிகள் சுமந்தார் அவர் எவ்வளவு பெரியவர் இந்த ஊருக்கு திருநாவுக்கரசு சுவாமிகள் வந்திருக்கிறாராமேனு ஞான சம்பந்தர் கேட்கிறார் அவர் எங்க இருக்கார் தேடுங்கள்னார் அடியேன் இங்குற்றேன் அவர் பல்லக்க சுமந்துன்னு இருக்கார் அப்பறேன்னு கூப்பிட்டார் அதனால எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் பணிவு நமக்கு வேண்டும் இந்த பணிவு இல்லை என்றால் நமக்கு கஷ்டத்திலே கொண்டு விட்டுவிடும் அந்த பணிவு இல்லாத இந்திரனுக்கு அரசாட்சி போச்சு செல்வம் போச்சு எம்பெருமான் காலிலே போய் விழுந்தான் அப்பொழுது அந்த எம்பெருமான் சொல்லுகிறான் மத்திரமலைய மத்தாகும் வாசுகிங்கிற பாம்ப கயிறா வைத்து கடையுங்கள் அதில் உங்களுக்கு அமிர்தம் கிடைக்கும் இழந்த செல்வங்களை பெறலாம்னு சொல்றான் இந்திரனுக்கு ராட்சசனா மாறினானே தவிர அவனுக்கு அசுர பலம் கிடைக்காது தேகத்துல பலம் கிடையாது பெருமாளை பார்த்து பேசுறான் பிரபு எங்களுக்கு ராட்சச பலம் கிடையாது எப்படி அதை கடைவது உன் சகோதரர் ராட்சசர்களோடு கூட்டு வைத்துக் கொள் அவர்கள் எங்களுக்கு விரோதி அல்லவா அரசியலில் என்று சொன்னார் அரசியலில் நண்பனும் கிடையாது விரோதியும் கிடையாது யாரோட வேண்டுமானாலும் எப்பொழுது வேணாலும் கூட்டு வைத்துக் கொள்ளலாம் என்ற தர்மம் புராண காலத்திலேயே உண்டு அப்பொழுது இந்திராதி தேவர்கள் எல்லாம் மத்திரமலைய மத்தாவும் வாசுகிங்கிற பாம்ப கைராவச்சும் வச்சும் கடைகிறார்கள் அப்படி கடைகின்ற பொழுது அந்த கடைகின்ற நேரம் அந்த வாசுகிங்கிற பாம்புக்கு நோவு கண்டு விட்டது உடல் முழுவதும் அப்படியே நொந்து போய்விட்டது அதை வைத்து இழுக்கிறார்கள் ராட்சசர்கள் ஒரு புறம் இழுக்க ராட்சசன் போல் இருக்கின்ற தேவர்கள் ஒரு புறம் இழுக்க ஆனா என்னைக்கு இருக்க ஆரம்பிச்சா அப்படின்னு புராண சான்று சைவ புராணம் சொல்றதுன்னா தசமி திதி அன்னைக்கு இழுக்க ஆரம்பிச்சா மறுநாள் ஏகாதசி அதுக்கப்புறம் துவாதசி இவா இழுத்துண்டே இருக்கா இப்படி இழுத்துண்டே இருக்கிற போது இந்த பார்க்கடலை கடையிற போது முதல்ல ஆழகால விஷம் வந்தது என்னைக்குமே கஷ்டம் வந்ததுன்னா எல்லாரும் ஓடி போய் விடுவான் பக்கத்துல இருக்கிறவன கை காட்டுவான் இவன் தான் எல்லாம் அப்படின்னு காலகால விஷம் வந்த உடனே ஏன் விஷம் வந்தது அந்த பாம்பு உடம்பு நொந்து போய் இவா தங்களை இழுக்கிறார்களே என்று பாம்பு மூச்சு காத்து விட்டது பெரிய விஷம் கிளம்பி வந்தது இந்திராதி தேவர்கள் எல்லாம் ராட்சதர்களும் அந்த பாம்பை போட்டு விட்டு இங்கும் அங்கும் ஓடுகிறார்கள் இப்படியும் அப்படியும் ஓடுகிறார்கள் அதனால்தான் சிவாலயத்திலே நாம் அந்த பிரதோஷ காலத்தில் முழு பிரதட்சிணம் பண்ணாமல் பாதி பிரதட்சிணம் போய்விட்டு பிறகு நாம் சண்டிக்கு வந்து திரும்பவும் வர வேண்டும் இங்கும் அங்குமாக ஒரு கஷ்டம் வந்தால் இங்கும் அங்கும் ஓடுவோம் எங்கு ஓடுவது என்று தெரியாமல் ஓடுவோம் எல்லாரும் கதறிக்கொண்டு போகிறார்கள் கைலாய மலைக்கு ஏ மகாதேவா மகாதேவா காப்பாத்து காப்பாத்து ஏ பரமேஸ்வரா ஏ பார்வதி பிராணநாதா காப்பாத்து காப்பாத்து என்று போகிறார்கள் இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்க W W W dot Latchiya dot ஓஆர்ஜியுடன்